இன்னைக்கு தோடிங்கிறத பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன் எதுக்காக தோடியை செலக்ட் பண்ணோம்னா இத்தனை ராகத்தை விட்டுட்டோம் இந்த தோடிங்கிற ராகத்துக்கு சம்பூர்ண ராகம் தான் அது அனுமத்தோடி அப்படின்னு அந்த கட்டப்பையாதி சங்க முறைப்படி அனுமத்தோடின்னு சொல்லுவார்கள் இந்த தோடியில் ஆதியில் ராக லட்சணத்தை பற்றி அந்த கீதம் ஏதோ எழுதி வச்சிருந்தா அதை காணலை இல்லைன்னா அதை கொண்டு வந்திருப்பேன் நான் வெங்கடமக்கி ஒரு கீதம் பண்ணியிருக்கேன் திரிப்பட காலத்தில் ஏழு அக்ஷரத்தில் தோடி ராக லட்சணத்தை சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமும் சுத்த ரிஷபம் அதனுடைய பொருத்தங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு வெங்கடமுக்கி கீதமே இருக்கு அப்புறம் வர்ணம் கனகாங்கி ஏரானப்பை இதை தவிர சுத்தத்தோடி பஞ்சமம் இல்லாமல் ஒரு வர்ணம் இருக்கு கொத்தவாசல் வெங்கட்ராமையர்னுட்டு அவரால் பண்ணப்பட்ட வர்ணம் அது அது வெங்கடேஷ் தான் முத்திரை இந்த கொத்த வெங்கட்ராமையர் வந்து எங்கள் தகப்பனாருக்கு குரு அவர் ஸோ என் தகப்பனார் மூலமாக இந்த சுத்த தோடி வரணும் எங்களுக்கு கிடைச்சிது அந்த தோடியில் கம்ப்ளீட்டாக பஞ்சமம் கிடையாது இது தவிர தியாக பிரம்ம கீர்த்தம் ஏராளம் தோடியில் கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு கீர்த்த முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்குது ரூபக தாளத்தில் இருக்குது பாதி தாளத்தில் இருக்குது மிஸ்ர சாப்பில் இருக்குது ஏகப்பட்ட கீர்த்தனைகள் ದೀಕ್ಷಧರ್ ನವಾವರಣ ಕೀರ್ತನೆ ಕಮಲಾಂಬಿಕೆ ஸ்ரீகிருஷ்ணம்புஜ பஜமானஸ் இந்த மாதிரி சாஸ்திர கீர்த்தனை நில்லைய நம்பினானோ ராவே ஸ்வரஜதி இப்படி சாஸ்திரிகள் இது தவிர பாபநாசி சிவன் வாழ் நம்ம காலத்தில் உண்டு பண்ணின சில தோடி கீர்த்தனைகள் குண்டு குலதெய்வ ராமனம் குண்டு நது ஒன்றும் தாமதமேன் சுவாமி ஒன்றும் இந்த மாதிரி நிறைய தனிகை வளர்ச்சி அரபணபவா இப்படி அந்த கீர்த்தனைகள் பதங்கள் தோடியில் பூசதாரம்னு ஒரு கேத்திரிஞர் பதம் யார் போய் சொல்லுவார்னு தமிழ் பதம் கைக்கு சேர்ந்த பெண்ணை விட்டுன்னு அது ஒரு தமிழ் பதம் இதை தவிர தில்லாலம் ஜாவளி இவ்வளவு இந்த தோடியில் இருக்கு இந்த சப்தஸ்வரங்கள் இருந்து இந்த சம்பூர்ண ராகமனாலும் இதில் மத்தியமத்தை தவிர ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஏகப்பட்ட ஸ்தானங்கள் இதில் வேறுபாடுகள் அதாவது சுத்த ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் சுத்த தெய்வதம் கல்சிக்கு நிஷாதம் சஜ்ஜபஞ்சம் இப்படி இருந்தாலும் கூட இந்த காந்தாரத்துக்கு எத்தனையோ ஸ்தானங்கள்ல நான் தோடி இருக்கு தோடிக்கேன்னு ஒரு ஸ்பெஷல் காந்தாரம் அதே மாதிரி தெய்வதத்துக்கு ஒரு ஸ்தானம் நிஷாதத்துக்கு ஒரு ஸ்தானம் அசவில்லாத பாடினாலும் இந்த அழகு இந்த தோழியில் அசவே இல்லாமல் பாடுறோம்னு வச்சுக்கோங்க நான் வந்து பெங்களூரில் சிக்கராமராவ்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்துக்கு தயாராவது பாடி ஒரு தோடி இருக்காத கேட்டேன் நான் அந்த தோடியில் அவர் காந்தாரத்தை தூக்கி தான் பிடிச்சிருக்கார் சாதாரண காந்தாரமாக தான் பிடிச்சிருக்காரு எங்கள் தகப்பனார் சொல்ல கேட்டிருக்கேன் இப்போ வர வரதான் தோடியினுடைய காந்தாரம் லெவல் குறைஞ்சிருக்கே தவிர அந்த டிகிரி பாயிண்ட் குறைஞ்சிருக்கே தவிர ஆதி நாளில் முடிகுண்டான்ங்கிற மாதிரி அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன் இந்த தோழி காந்தாரம் சில தியாகராஜ கீர்த்தனில் பார்த்தா தெரியும் அதை சாதாரண காந்தாரமாக தூக்கி தான் பிடிக்கணும் அப்படின்பர் அப்படின்னு ஒரு கட்சி இப்போ இன்னொரு ஸ்கூலில் ரொம்ப குறைச்சலான கிட்டத்தட்ட சசு சதுஸ்வரத்துறை சுகத்துக்கிட்டேயே காந்தாரம் அந்த அளவுக்கு அந்த அம்பன் அண்ணு புரோவாங்கிற கீர்த்தனையில் அது நல்லா தெரியும் நமக்கு அனுப்பல்லவியில் இந்த காந்தார சர்மா வாழ் பாடி நான் கேட்டிருக்கேன் அது ஒரு அழகு தான் அதில் ஒன்றும் ரக்தி இல்லாமல் ஒன்றுமே இல்லை அதனால் இந்த தோடுங்கிற ராகம் எப்படி பாடினாலும் ஒரு ரக்தி உள்ள ராகம் இதை தவிர இந்த தோடி வளர்ந்துருக்கிறது மணிக்கணக்கர் மேலக்காராக வாசிக்கிட்டு கேட்டிருக்கேன் நான் தோடி மேளத்துக்கு உகந்த ராகம் வீணைக்கு உகந்த ராகம் எல்லா வாத்தியத்துக்கு சிரமம் கூடாது இந்த தோடியை அழகுப்படுத்தி கொஞ்ச நாள் பாடி இதை ரெக்டிப்படுறதுக்கு ரொம்ப இதெல்லாம் ஆனால் நிறைய கல்பனை கொள்ளும் அதில் எவ்வளோ விஸ்தாரம் பண்ணாலும் பண்ணலாம் பல தினசுகளை அதில் கொண்டு வரலாம் அதனால் இப்படியாவது ஒரு விசேஷமான ராகம் எத்தனையோ கருத்து எத்தனையோ கமக்கங்கள் எத்தனையோ ஸ்தானங்கள் அந்த சுரத்துக்கு இப்படியாக தோடிங்கிறது இந்த தோடி ஒரு கோடி பொறும்னு பழனாலே சொல்லுவாளாம் ஒரு தரத்தில் ராஜரத்ன பிள்ளை தோடி வாசிக்கிறதுலன்னு எங்கோ கஷ்டத்துக்காக கொண்டு அடகு வச்சு கொஞ்ச நாள் வாசிக்கவே இல்லையா தோடி இந்த மாதிரிலாம் சில கதைகள்லாம் உண்டு என்னால் ராஜரத்ன பிள்ளை நிறைய வாசி கேட்டிருக்கேன் ஒரு பாம்பேயில் ஒரு நாளைக்கு ராத்திரி ஆரம்பித்து ராத்திரி ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து வெடிக்காலம் நாலு மணி வரலும் தோடி சார் ராகம் தானம் பல்லவி ராகம் அதனால் தோடி ஒரு விசேஷமான ராகம் இன்னமும் அது எத்தனோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த தோடியை பாடின்னு இருக்கா அதில் ஒன்றும் எல்லாத்தையும் மறுபடியும் கேட்கணும் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு ராகம் இது அதனால் இதில் சக்கலமும் இருக்குது ஜாவளி என்ன பதம் என்ன தில்லானா என்ன கீர்த்தனைகள் என்ன ஏகப்பட்டதாக இருக்குது வர்ணங்கள் அதனால் இப்போது இந்த ரெண்டு வர்ணத்தை முதல்ல பாடி காமிக்கிறோம் கீதத்தை கொண்டு வரணும்னு நினச்சேன் அது ஏதோ மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அது இது பஞ்சமம் உள்ள வர்ணம் அடுத்தது பஞ்சமமே இல்லாத ஒரு வர்ணம் படப்போம் நான் கொத்த வாசல் வெங்கட்ராமேட்டு சொன்னேன் கம பஞ்சமே ತರೇ அதே ಮುಪ್ಪದ ವಿಚಾರಣ தோணன் இந்த பாதி சம்பாதி எப்பவுமே சுத்த மத்தியம ராகங்களுக்கு அநேகமாக சாவுமாவு தான் பாதி சம்பாதிகள் தோணன் அந்த பொருத்தத்துக்கு நேலு மகமதம இந்த மூணாவது புறம் నిదా బగరి గమ గమ గరి సరి నిత దాని సరి గమ నీదా మగరి గమ இதெல்லாம் தான் அழகு நீ நீதாமன் பிடிக்கிறோம் நீதாம கரி கம தம கரி சரி நி சதா நி சரி கம நீதாம கரி கம நீராம கரி கம இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஸ்தானங்கள் மாறுறது இந்த வர்ணத்திலே இதை பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக தியாகராஜ கீர்த்தனைகளை எடுத்துக்கொள்வோம் ஏராளம் அதில் சிலத்தை குறிச்சிருக்கேன் ஏசினதெல்ல மறைச்சிட்டிவோ துரித்த கால கீர்த்தனை நிறைய சங்கடிகள் ஏமி ஜேசிட்டேனேமி మిశ్ర షాపు చౌక కాల కీర్తనే చేసిన దెల్లమ్మ చితివు ಮಧ್ಯಮಕಾಲಮೇ ಅಲ್ಲ ನರೆಯ ಸಂಗತಿ நிறைய கால சங்கதிகள் நேயமே பார்த்த என்ன பண்ண என்ன உலகத்தில் சுவாமியினுடைய கருணை இல்லை இந்த பாவத்துக்கு இந்த கீர்த்தனை அமைச்சிருக்கார் இதை விட ஒரு பாவம் யார் பாடினாலும் இதில் பாவம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியான கீர்த்தனை இது சுவாமியினுடைய கருணை அவன் குருவாக இருந்தா என்ன தனக்கு வரமந்திரம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிவிட்டு தனக்கு ஒன்றும் தெரியாததை பற்றி இதெல்லாம் என்ன காரணம் அவனுடைய கருணை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது உலகத்தில் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவார்த்தம் இது கம மோக தசூரி ஸ்ரீராம கம மோக தசூரி பண்ண சொல்லுது குரு தனே அந்த தாளத்தில் ஒட்டாம அது சேம் டைம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அழகான மதியம் காலமும் இல்லை ஒரு நடுவாந்தரமான இது ஒரு காலப்பிரமாணம் ஐங்கார்வாள் இந்த மாதிரி ரெண்டு கட்டாம் காலப்பிரமாணம் நிறைய பாடுவார் எங்கள் குரு அது அடிக்கடி சொல்லுவார் ஐங்கார் ஒருத்தர் தான் பாடுவார் அதை ஜிஎன்பி சார் சொல்லுவார் உபதாசி அது ஒட்டாமை அச்சா அச்சா కోటిన దులుదన కోటిలోనుండగ కోటిన దులుదన కోటిలోనుండగ ఏటికి తిరిగేవే ఓ మనస కోటిన దులు ఇది ஒரு மத்தியம கால கீர்த்தனை கொல்லுவ மரகத கோதண்டப்பணி ಇದು ಒಂದು ಮುನ್ನೂರವ ಎಂಬತ್ತಾಳಕಲ ಕೀರ್ತನೆ ಮುನ್ನೂರವಳ ಬಾಧನೋರ್ವಗ ವಿಭೀಷಣುಡು ಮೊರ ಬೇಟಕ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಮುನ್ನೂರವಳ இன்னொரு கீர்த்தனை ஜம்பதாளத்தில் த கோ தெய்வத்தை ஸ்தானம் பஞ்சமத்தோட ஒட்டி ப நெற்கொல்லியோ த இதனுடைய விசேஷம் அந்த ஆரம்பமே தான் தோடி தெய்வத்தம் அப்படி தெய்வத்தினுடைய ஸ்தானம் ஆனா இங்க குறையிறது தெய்வத்தம் அது கொஞ்சம் இதை விட ஜாஸ்தி த சு இந்த கமகத்தினால தெய்வத்தை நிறைய குறைஞ்சி விடுறதுங்க இது ஒரு அழகு இதில் எவ்வளவோ அழகு இதுக்கு சாமசாஸ்திரிகள் சாஸ்திரிகள் நின்னே நம் ஸ்பெஷல் சாப்பில் இது ஒரு கீர்த்தனை அனுப்பல்லவி இதில் ரொம்ப அழகான அனுப்பல்லவி கம்ப இருக்கு அம்பக்கல் இதில் ஒரு அழகு அம்பக்க இது கமக்கத்தோட பதனிச பதண்டிச அதுலேயும் ஒரு அழகு இது இந்த தோடியில் என்ன விசேஷம்னா இதை எப்படி பண்ணாலும் இதை பாடி ரத்திப்படுத்தலாம் அதான் ஒரு விசேஷம் விட நீ கா இப்படியாக த்யா- ஷியாமா சாஸ்திரிகள் கீர்த்தனை ரவே கீழ் ஸ்டைல அந்த எடுப்பு அதே மாதிரி ಎಂದೂದಾಗಿ ನಾಡೋ தியாக பிரம்ம கீர்த்தனை ஆஹ், ஆதார சஜ்ஜத்தில் ஆரம்பம் தசரதே நீ பரம பரம தோடியே இப்படி அழகான ஒருத்தர் த சொராட்சர பொருத்தம் த தோடி இதுலேயே தோடி ஆரம்பமே இதில் வந்துடுறது இந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி கீர்த்தனை பாடம் பண்ணும்போது ராகம் ஸ்வரம் இதில் எல்லாம் எல்லாம் அது அடங்கியிருக்கு எல்லா லய லய சம்பந்தமான விஷயம் லய பிடிப்புகள் தாசரதே ராஜு கஸ்தூரி ராகரா கஸ்தூரி ரே காரணம் காவேரி நீதப்பன் பிடிச்சிருக்கிறது நீதங்கிறத நீதப்ப காவேரி அந்த கீர்த்தனையே தீரமுனனும் பாவனமகும் ரங்கபுரி நீ காவேரி தீரமுனனும் பாவன பாவன மனித மகரேச இதில் எத்தனை பிரயோகங்கள் பாருங்க ரங்கபுரி காவேரி தேவதுகணி குருளு விதுலு சேபலு பூஜி தேவதுகணி குருளு விதுலு இந்த மாதிரி இது ரூபகத்தால கேத்தனை பிருந்தவனோட அது ஒரு ரூபகர் கீர்த்தனை அப்புறம் கதனுவாரி கது கதனிமோ கதனு கதனுவாரி கது கதனிமோ கதனு இதில் தான் சொல்கிறார் உண்டுங்கிறதுக்குன்னா உண்டு పెద్దల మాటలు నేడు అబద్ధమవునా పెరియవా சொன்னதெல்லாம் ஒன்று கூட பொய் ஆகாது அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் నిద్దుర నిరాకరించి ముద్దుగా తంబూర బట్టి శుద్ధమైన మనసుచే సుస్వరముతో ஒரு வித்தியார்த்திக்கு இதெல்லாம் தான் அவசியம் நித்திரை கிடையாது அவனுக்கு அழகா தம்புராவை கையில் வச்சுட்டு சுத்தி சுத்தமா இது யார் ஒத்த அபியாசம் பண்றா பத்து தப்பக்க பஜி இருந்துச்சு அந்த பஜனை அந்த சம்பிரதாயம் அந்த ப இது பந்தா தவறாமல் ஒரு பஜிக்கிற ஒரு மேன்மையான ஒரு கொள்ளிக்கைகள் இது யாருக்கு இப்படி பக்தியோடு பாடுறானோ இனிமேல் தியாக பிரம்மத்துக்கு விசேஷமான ஒரு மரியாதை அவருடைய என்னன்னா அவர் ராமனை மெயினாக வச்சுன்னு நம்ம வாழ்க்கையை சொல்லிவிட்டார் நாம் எப்படி வாழணும் பெரியவாளை எப்படி கௌரவப்படுத்தணும் இப்படியாக அசாத்தியமான ஒரு தத்துவங்கள் மனசு நிற்ப சக்தி லேకపోతే மதுர கண்ட விருளை பூஜைமி நமக்கு மனசு நிறுத்தது சக்தி இல்லைன்னு பூஜை மணி ஆட்டின்றதுல என்ன பிரயோஜனங்கிறார் ரூக்கலைக்கை பஞ்சி மஞ்சி கோக்கலைக்கை ஆகாரம் உனக்கு என்னத்துக்கு இப்படின்னா கோட்டி வித்தியை கூட்டி குறைக்கிறங்கிற மாதிரி எத்தனை வித்தியை பண்ணாலும் சாப்பாடு ஆகாரம் இந்த மாதிரி ரூக்கலு இந்த மாதிரி வாங்கிட்டு அன்ன ஆகாரத்துக்கு இதுக்கு தான் நாம் இந்த பஜனை இதனை எல்லாம் இதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது ஆத்மார்த்தமாக இருக்கணுங்கிறார் இந்த மாதிரி பல கொள்கைகள் ஜோசியத்தை பள்ளி பற்றி சொல்கிறார் இவர் வினு சாகேதராஜு விஸ்வ மனோரதமுனைக்கு தன சாமர்த்தி முச்சே தானே நடிப்பிச்சினார் தசரதர் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்தார் அது ஏன் தவறி போச்சு யார் நாள் பார்த்தா அலநாடு வசிஷ்டாதுலு வசிஷ்டர் வாக்கினால பார்த்தார் அப்படின்னு ராமா நீ மனுஷன்தான் அவத்தான மனுஷனா வந்துட்டே என்ன பண்ணுறது இந்த ஜோசியம் கூட உன் விஷயத்தில் நாள் பார்த்தது கூட பலிக்கலையே அப்படிங்கிற கிரகபலமேமி ராமானு கிரகபலமே தியாக பிரம்மத்தினுடைய விசேஷம் இந்த தோடி ரேகத்தில் இத்தனை கீர்த்தனையும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது ஒவ்வொரு கீர்த்தனில் கத்தனை வாரிக்கு அப்புறம் அந்த கேசரத்துலல ಬಾಮ ಮಾಟನು அந்த காந்தாரத்தை அப்படியே சாதாரண காந்தாரமாக இருக்குதுல இந்த மாதிரி பல சங்கதிகள் அந்த காந்தாரத்தை இப்போ இதுக்கு கம்பேரிசனா நம்ம பாபநாசன் சிவன் மத சுவாமி அதில் சரணத்தில் போதும் போதும் எல்லாம் ஒரு கமக்கம் இல்லாத சுரங்களா வச்சு இந்த சரணத்தை உண்டாக்கி இருக்காரு இந்த புழு பிறவி போதும் போதும் அறிவிரமன் வாழ்வும் இனி போதும் திருவிளையாடும் அன்னை கருவாத எனது திண்டாட்டம் போதும் போதும் இந்த பூமல பிறவி தான் அப்படியே பிடிச்சிட்டார் சிவன்மாள் சாரீர வசதி இல்லைன்னு பரம ஞானஸ்திரவர் அவர் தோழி பாடி கேட்கணும் எத்தனையோ தினசா பாடி காமிப்பார் நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட அந்த பழைய நாளில் வைத்தியநாத ஏர்வாள் இப்படி தான் எங்கள் அப்பாவும் சொல்லுவார் முடிகொண்டான் வெங்கட்ராமன் சொல்லுவார் வைத்தியநாத ஏர்வாள் இப்படி தோடி பாடினார் பூச்சிங்கார் இப்படி தோடி பாடினார் புஷ்பவனையர் இப்படி தோடி பாடினார் அவளுக்கு எல்லாமே ஒரு பாணி இந்த தோடியை பல தினசாக பாடுவாள் ஆனால் காந்தாரா லெவல் அப்போல்லாம் கொஞ்சம் தூக்கி தான் இருந்தது வர வர தான் குறைஞ்சது அம்பூஜா நீ கிட்டத்தட்ட சதுசிருத்திர சபத்துக்கே காந்தாரம் அது அவ்வளோ குறைஞ்சி விடுறதுங்க தரங்கம்படி பஞ்சனை இது கீர்த்தனை இது அதுல இப்படி ஐங்காயிரம் ரூபாய் இந்த கீர்த்தனை பாடிக்க அது பிரமாதமா பாடுபடுவர் இந்த ரெண்டு கால காலப்பிரமாணத்தை போட்டுண்டு இப்படி இப்படி அசைய முடியாம ஒரு காலப்பிரமாணத்தை போட்டுண்டு பாடுவர் இந்த மாதிரி ஒரு தோடி பலுவேயல பாலாமணி అలవానితో పలుమార్గునీకు బలుమీయల బాలమణి జావళి తాళవనలోల తాళవనలోల ధర్మపురుషరాయరా இல்லை இல்லை இல்லை இல்லை తాళవనలోల పట్టాభిరామయ్య తాళవనలోల కదా பட்டாபிராம ஜாவளி இது தமிழில் யார் போய் சொல்லுவர் எனக்கான பேரையும் காணோ யார் போய் சொல்லுவர் எனக்கான பேரையும் காணோ அன்னமே நான் இது ஒரு தமிழ் பதம் கைக்கு செய்த பெண்ணை வீட்டு பக்கமெல்லாம் தீர்ந்த இது ஒரு பதம் தமிழில் இந்த மாதிரி தோடி ராகத்தில் பல தினசுகள் பதம் ஜாவளி தீம் தத நதிர நதீம் தத ததர நதிர தீம் தீம் தத நதிர நதீம் இது இது ஒரு தில்லானா அது கடைசியில் நான் பாடி முடிக்கிறேன் பூச்சியங்கார் வாழ் தில்லானா பூச்சியங்கார் பரமஞானஸ்தர் எங்கள் தகப்பனார் சொல்லுவார் தோடி அவர் பாடி ரொம்ப அழகாக வைத்தியநாதிய தோடி ஒரு மாதிரி இருக்கும் பூச்சைங்கார்வால் அந்த தோடி ரொம்ப அழகாக பாடுவார் அப்படின்னு இப்போ அடுத்தது ராக பிரயோகங்களுக்கு போகலாம் இது ஒரு ஆரம்பம் இப்படி ஒரு ஆரம்பம் இது ஒரு ஆரம்பம் இது ஒரு ஆரம்பம் மத்திய ஸ்டைல் ஒரு ஆரம்பம் இது எப்படி ஆரம்பிச்சாலும் நல்லா இருப்பாருங்க மேல எந்த ஆரம்பம் எப்படி எப்படி ஆரம்பிச்சாலும் மத்தியமத்தில் அதாவது வாதி சமாதின்னு சொன்ன சட்யம் மத்தியமும் அப்போ ரீ கொஞ்சம் குறையுது சரிகம இந்த சரிகமான்னு பிடிக்கும்போது இது என்ன சிரமம்னு சரிகாமான்னு தான் பேசுவோம் அநேகமாக இது இல்லாமல் தோடியில் பாடுறது தான் ரொம்ப உச்சித்தம் தானி బాటలు వినియంత రేగా వినియంత அந்த வரும் அது சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக ஆகுது அது இல்லாமல் அந்த சஷ்புத்தி ரிஷபத்தை இல்லாம கலக்காம சுத்த ரிஷபத்தோட இந்த காந்தாரத்தை அது கவனித்து பாடுறதுல தான் இருக்குது இங்கே காந்தாரத்தை வச்சுக்கிறோம் இங்க காந்தாரம் ரொம்ப குறைஞ்சு விடுது கரிரி கரிரி அடுத்தது கரிரி இது இந்த காந்தாரத்துக்கு கமக்கமே கிடையாது இவ்வளவு இருக்கு இந்த தோடியில இவ்வளவு கொள்றது இவ்வளவு ஃபில் பண்ணலாம் அந்த தோடியில பஞ்சமம் இல்லாம சில பிரயோகங்கள் تدرين تدرين أنا أنا இது என்ன காந்தாரம் இந்த கா நச்சுக்கும் போது கமக்கம் ததர ஷட்ஜம் பஞ்சமம் ரெண்டு இல்லாமல் మగ మరి గ మగరి నిదరి నిరి గమ సత్యం మంచంలా பதபக இதை உத்தேசிச்சு சுற்றி சுற்றி ஒரு அஞ்சாறு சங்கதி த காந்தார்த்த கஷ்டம் இல்லாமல் ತದದಿನ காதானி மோ கீர்த்தனையில இருக்குது அப்புறம் தீவிரத்தை பார்ப்போம் ததனம் இது தா சுத்த தெய்வதம் த மதா ததரி ததரி அந்த கீர்த்தனையிலே இருக்கு பஞ்சமத்தோட தெய்வதம் ததரி ததரி தாமகரி கமத வக்கர பிரயோகங்கள் தாட்டு பிரயோகங்கள் கமனிதரா மகரி கமனித மதகரே தித மகரி கமத இது ஒரு பிரயோகம் பதரீன பதரீ ரீசா அங்கே நீ குறைஞ்சு விடுறது அடுத்ததுக்கு நீ நிஷாதத்துக்கு போவோம் ತದರಿಂದ ತದರಿಂದ நீ கமக்கத்தினால் நீ குறையிறது இந்த மாதிரி பல பிரயோகங்கள் இதுக்கு மேலக்காரா அந்த நிஷாத்தை அப்படி ஒரு ஜாருவா பிடிப்பேன் அந்த ஜாருக்கும் உகந்த ராகம் ஆ ಕದರಿನ ನೋನ تبرين هناك تبرين ரெண்டு மூணு பல்லவிகள் இதில் தானத்துக்கு தானம் புருஷால் பாட வேண்டியதான் அது அந்த கம்பீரம் தனி தான் ஆனால் நாளடைவில் நாங்களும் ஆரம்பிச்சிருக்கோம் பொம்மை நாட்களும் வீணைக்கு ரொம்ப உகந்தது தானம் வைணிக்க ஒரு வழிக்கு தானம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார் என்ன காரணம் தானத்துக்கு மத்தியம் காலம் ரொம்ப பிரதானம் நம்ம கர்நாடக சங்கீதத்தில் மத்தியம் காலம்ங்கிறது மனுஷனுக்கு ஹிருதயம் மாதிரி மத்திய ஸ்தாய் மத்தியம் காலம் இப்போ எத்தனை மேலேயே கத்தின்னு இருக்க முடியாது ஷட்ஜத்துக்கீழ் ஆதார ஷட்ஜத்துக்கீழ் பண்ணால் அது நமக்கு போர் அடிக்கும்னு சொல்லுவோம் அதனால் மத்திய கா மத்தியம காலம் மத்தியஸ்தாயிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் கர்நாடக சங்கீதம் அதுதான் அரியக்குடி ராமானுஜிங்கார் அவள்லாம் பூச்சிங்கார்னாலே மத்தியம காலம் அப்படி அப்படி ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவார் இந்த கால காலப்பிரமாணம் இந்த சாரீரத்தில் அந்த மத்தியம் காலம் நொம் தகன் நொம் தகனும் தும் தகனும் த நும் தும் தத அகரும் தனம் தரும் தும் ததம் தோம் த தோம் அனந்தம் தானம் நம் த இதுதான் உச்சித்தமான தானத்துக்கு பிரயோகம் பண்ண வேண்டிய ஒரு அக்ஷரங்கள் தோம் தத்த நும் த அனந்தம்ங்கிறது ஆனந்தம்னு கேட்கும் சில சமயத்தில் என்ன ரொம்ப விசேஷம் പാടും തത്തകന്നും തകനും തനും തും തതകനും തന്ന ആണും തതരും അനം തും തതകനും തനും തും തനം തകകനും തതകനും തതകനും തകനും തതകനും തന തും ത நம் தத்தகட்டம் ததகரும் தரும் தும் ததம் ஆனம் தும் ததகனும் தரும் தும் ததகனும் அகனும் இதுலயே கொஞ்சம் தள்ளி பாடுறது நம் தத்தகட்டும் தத்தகனும் தும் ததகனும் தரும் தும் ததகனும் இன்னும் வேகமா ും ദത്തകട്ടും ദത്തകനും തതകരും തും തതകനും നം തത ആരും തും തതകരും തതകരും തും തതകരും അതകരും അനം നും നും തും തതകരും നും തും തതകരും തകരം அகனும் நொம் தொம் ததகனும் தனும் தொம் ததகனும் ததர நொம் தொம் தனம் தனம் தனம் தனம் தொம் ததம் தானத்தை இந்த மதியம் காலத்துக்கு கழகா அந்த மதியம் காலத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போகிறோம் இப்போ பல்லவி ஆஸ்பெக்ட் నాలుగల చౌక పల్లవి ஒரு பழைய பல்லவி நெலத்தா மருளு கொண்டினி அளவானிப்பை சில பேர் அளவாணி போய் சதானந்த சதா சதனா சதானந்த பல வேர்ஷன்ஸ் இருக்குது எங்கள் சம்பிரதாயப்படி எங்கள் அப்பா எல்லாம் சொன்னபடி அளவாணி பை தான் வச்சுக்கிறோம் என்னென்னா இந்த நிரவல்ங்கிறது ராக பாவத்தை வச்சுட்டு தாளத்துக்குள்ளே நிரவுறது தான் நிறவல் ராக ராகத்தை பரிபூர்ணமாக அந்த நிறவலில் கொண்டு வர்றது தான் நிரவல் அது நாலு கிளையில் இந்த நிறவல் அதுதான் உச்சிதமானது நாலு கிளைங்கிறது தான் ரொம்ப உச்சிதமானது அந்த நாளில் பதினாறு கலை எட்டு கலையெல்லாம் பாடியிருக்க அது வேற ஆனால் நாலு கலை தான் அப்படியும் ரொம்ப போரும் அடிக்காது வித்வத்துக்கு ஒரு பிரதானம் முதல்ல ராகபாவத்தை நிறைய கொண்டு வரலாம் திருக்காலப்படுத்துறது பல்லவியை கொள்ள அட்ஜஸ்ட் பண்ணி முதல் காலம்